அடுத்து ஜீவன் முக்தர்களும் விதேக முக்தியும் என்ற தலைப்பிலே திருவாரூர் பிரம்ம வித்யாபீடத்தின் தலைவர் திரு வேணுகோபால் சுவாமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற இந்த கோவலூர் வேதாந்த மனத்தின் தலைவராகிய ஐயப்பன் அவர்களை வணங்கி எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தலைப்பு ஜீவன் முக்தன் விதேக என்று பற்றி பேசி சொல்லியிருக்கிறார்கள் கொஞ்சம் அடிப்படையான சில விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சொல்ற கம்பர் சித்தனமரை சிரத்தில் மேதிய தத்துவம் அவன் பிரகலாதன் சத்தியத்தை சொல்றார் சித்தனமரை சிரத்தில் மேதிய தத்துவம் அவன் அவன் அதை வித்தகர் அறிவர் வேறு வேறு உணர் பித்தரும் குளர் சிலர் அவர் வீடு பெற்றிறார் கம்பர் எதையுமே விடலை வேணாத்தத்தை ரொம்ப அருமையாக சொல்றார் அது அத்வைதம் கண்ணிலும் கலந்துளன் கண்டு காட்டுவார் உணர்வாயே மிச்சிதரும் ஈசன் விழியதிரே என்று காட்சித்தார் இன்னும் கடை அப்ப கம்மன் சொல்றது என்ன கண்ணினும் கரந்துடன் கண்டு காட்டுவார் விஷயத்தில் அந்த காலத்தில் சம்பந்த சுவாமியுடைய சிஷ்யர் முந்து வழக்கமின்றி முத்தர்வாயிலக்கமின்றி சுந்தர குரவர் பாதம் சேகுகள் சிறிதுமின்றி அந்தமில் என்பதானம் அழைந்திட விளைவதல்லாக இன்பக் பொழுநரை போன்று சந்தறிவர் அதை நோக்கி எங்கள் நான்கும் பகுத்துரைக்க நோக்காமல் அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயமா தத்துவம் அதை தான் பண்ணணும் ஆக்க நீ அல்ல அறிவு நீ என்று மறை ஈசன் விடியதிலே கடைமானாக்கள்னு சொல்றாரு அங்குள்ள பாருங்க கடைமானாக்களுடைய வருவன் என்ன அண்டமாவே மர்மௌகளியே தெய்விக்குடம் ஆடியை மன்னரி இன்னோ கருத்தை சொல்றாங்க அப்போ இதே விஷயத்தை அஷ்டபுரம் கேட்கும் போது கண்ணுக்கு தெரியாத வஸ்து கருத்தினால் மட்டுமே அறியும் உணரும் முன்னின்று காட்சி தாய் மலையால் பெரிய உணர்வே ஒப்பும் பெற முடியாது காப்பிக்கு அறமோதல் மக்களத்தை ஒக்கரமாய் ஆக்கராய் செய்வது கண்ணிலார்